الحمد لله الحمد لله ذي الكرم الواسع والفضل المتتابع الذي جعل إلينا حبيب الشافع والصلاة والسلام على منبع الخيرات المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا وقدوتنا إمامنا مولانا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في سبيل الله حق جهاده وتركنا في محجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون وعد الله الذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر عظيم صدق الله العليم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم لا ضرر ولا ضرار அலஹி சலாத்து வசலாம் எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரபுல் இசத் அல்லா சுஹானு தாலாக்கி உரித்தாகும் சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் ரஹமத்துல்லில் ஆலமீன் ரசூலே கரீம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நல்லாரின் சுண்ணத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹாக்கு சுபஹானுவ தாலாவை அஞ்சி அவனுடைய கட்டளையில் எடுத்து நடந்து அன் விலக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து ரசூலே கரீம் சல்லாஹ் செல்லமுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி அமீருக்கு அடிப்பணிந்து விட்டுக் கொடுப்பனரும் நற்குணத்துடனும் தகுவாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியாகலே பிரபுலிசத் அல்லா சுபானுவத்தாலா மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சில உணர்வுகளை உண்டாக்கிறார் இயற்கையாக மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சில உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகள் இருப்பதுதான் மனிதன் என்றதுக்குரிய அடையாளம் அந்த உணர்வில் ஒன்றுதான் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது அதே நேரத்தில் கோபம் ஆத்திரம் துக்கம் உண்டாகிறது பொறாமை உண்டாகிறது மனிதன் அடிப்படையில் இயற்கையாக இவ்வாறான உணர்வுகள் உண்டாகிறது அது இயற்கையானது ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த உணர்வுகள் உண்டாகிறது அது தவறல்ல ஒரு வாலிபனுக்கு இச்சையும் உணர்வும் உண்டாகுது அது தவறல்ல ஆனால் அந்த உணர்வை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துறாரு அந்த உணர்வை அவருக்கு உண்டாகக்கூடிய அந்த தேவையை எவ்வாறு அவர் பூர்த்தி செய்கிறார் இஸ்லாம் அதுக்கு சரியான வழிகாட்டிலே தந்திருக்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட முறையில் நாம் நம்முடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அது தீனாக மார்க்கமாக அல்லாஹ் விரும்பக்கூடியதாக மாறுது கோபம் வந்துட்டு அதனால எனக்கு நினைச்சதை போல செஞ்சுட்டேன் என்று சொல்லி நான் கோவப்பட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு கோபம் வந்தது ஒரு எக்ஸ்கியூஸ் அல்ல குரான் அதை சொல்லுது நல்லவர்கள் நல்லடியார்கள் மீன்களுடைய சிப்பத்துல அவர்களுக்கு கோபம் உண்டாகும் ஆத்திரம் உண்டாகும் ஆனால் அந்த கோவத்தையும் ஆத்திரத்தையும் அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் கோபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வரம்பு மீறி யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அநியாயம் செய்யறது ஒரு பக்கம் ஒத்தர் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு தவறை இழைத்திருக்கிறார் கோபம் வருது ஆத்திரம் வருது ஒரு மீனுடைய சிபத்தன்னண்டா அந்த கோபத்தை அடக்கி அவரை மன்னிப்பாரு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு இந்த உணர்வுகள் நாம் வெளிப்படுத்தும் போது அதனுடைய பாதகம் அதனுடைய அதனால் உண்டாகக்கூடிய தீங்குகள் எங்களுக்கு விளங்குதில்லை அது எங்களால வெளியாகும் போது ஆனா இன்னொரு நபரின் மூலமாக இன்னொரு நபருடைய கோபம் எங்கள் மீது தாக்கும் போதுதான் எங்களுக்கு அதனுடைய வருத்தம் விளங்குது இன்னொருத்தர் எங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அதனால வருத்தம் உண்டாகுது அது எங்களுக்கு உணருது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாம் எங்களுடைய கோவத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இது எதையும் நாம் வெளிப்படுத்த கூடாது எந்த முறையில் இன்னொருத்தருக்கு தீங்கு இஸ்லாத்துல யாருக்கும் எங்களுடைய எந்த ஒரு செயலும் எங்களுடைய எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இன்னொத்தருக்கு இடைஞ்சலாக இன்னொத்தரை நோவிக்க கூடியதாக அமையக்கூடாது நோவிக்க கூடியதாக அமையறதாக இருந்தால் அது ஒரு துலும் அது அநியாயம் அல்லாஹ் ஒரு காலமும் அந்த செயலை அனுமதிக்கிறதில்லை அல்லாஹ் புரிந்து கொள்வதில்லை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரபுலிசத் அல்லாஹ் சுபானுவத்தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் நாம் நீதமாக நடந்து கொள்ளணும் நீதமாக நடந்து கொள்ளணும் எப்ப அநீதி இழக்கப்படும் என்றால் எங்கட உணர்வுகளை நாம் சரியாக அதை முகாமைப்படுத்தல்ல அந்த உணர்வுகளை சரியாக அடக்கல்ல அந்த நேரத்தில் எங்களால் மற்றவர்களுக்கு அநீதிகள் அநியாயங்கள் ஏராளமாக நடக்கும் அது எங்களுக்கு விளங்குதில்லை ஒரு கணவன் என்ற அடிப்படையில் எங்கட உணர்வுகளை நாங்க வெளிப்படுத்தி எங்களுக்கு கீழே எங்களுக்கு கீழே கைதிகளாக ரசூசல்லாஹ் அலிவசனவர்கள் மனைவி மாறப்பத்தி சொல்லும் போது சொன்னாங்க அவங்க உங்களிடத்துல கைதிகளாக இருக்கிறாங்க உங்களிடத்துல கைதிகளை போல இருக்கிறாங்க அவங்களுடைய தகப்பனுடைய ஜனாதாவுக்கு கூட உங்களோட அனுமதி இல்லாம அவங்களுக்கு போக முடியாது உங்கள்கிட்ட கைதியாக இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட கைதியாக இருக்கக்கூடிய எங்கட மனைவிமாருடைய உணர்வுகளை எவ்வளவு நாங்க தாக்குறோம் எவ்வளவு அநியாயம் செய்யறோம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய உணர்வுகளை எங்களோட கோவங்களை ஆத்திரங்களை வெளிப்படுத்தி அவங்களுக்கு எங்களால எவ்வளவு அநியாயம் நடக்குது அது எங்களுக்கு இல்ல திரும்ப வந்து என்ன செய்ய குடும்ப வாழ்க்கை தானே மன்னிச்சு கொள்ளும் எங்களுக்கு இப்படி கரியோன் ஆகலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்றோம் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே எந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது அது எங்களுக்கு விளங்குதில்லை சகோதரர்கள் என்ற அடிப்படையில உற்றார் உறவினர்கள் என்ற அடிப்படையில எங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆத்திரங்களை வெளிப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம் எங்களோட சூழ எங்களோட தொடர்பு இருக்கக்கூடியவங்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது பெற்றார்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றார்கள் மீது இவ்வாறு அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில எல்லா கட்டத்தில எல்லா உறவுலையும் எல்லா நிலைமையிலும் துலும் அநியாயம் நடந்து கொண்டிருக்குது அது எங்களுக்கு விளங்குதில்ல ஆட்சியாளர்கள் எங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அதிகாரம் உள்ளவங்க அவங்க அநியாயம் செய்யும் போது அவங்களால ஏதாவது தவறு நடக்கும் போது எங்களுக்கு விளங்குது ஆவேசப்படுறோம் ஒன்றுபடுறோம் நாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொணார வேண்டும் அநியாயக்கார ஆட்சி தேவையில்லை ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஆட்சியாளர் அநியாயக்காரனாக இருக்கிறதா இருந்தால் குடிமக்களும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் செய்யக்கூடிய குடிமக்களுக்கு தான் அல்லாஹ் அநியாயக்காரர் ஆட்சியை அரசனை அல்லாஹ் உண்டாக்குறான் குடிமக்கள் எப்பொழுது நீதமாக நியாயமாக எல்லோருடைய எல்லோருடைய உரிமைகளையும் பாதுகாத்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் மக்கள் நடந்து கொள்ளும் போது அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு நீதமுள்ள அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய அவர்களுக்கு கருணை செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை நிச்சயமாக அல்லாஹ் உண்டாக்குவான் அன்புக்குரிய சகோதரர்களே ஆட்சி என்று சொல்றது சமூகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் சமூகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் எங்களுடைய வியாபாரங்கள்ல அன்புக்குரிய சகோதரர்களே மோசடிய பத்தி பேசுறோம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அரசியல்ல நடக்கக்கூடிய மோசடியை பத்தி பேசுறோம் ஆனால் எங்கட வீடுகளில் நடக்கக்கூடிய மோசடி எங்கட கண்ணுக்கு விளங்குதில்ல எங்கட தொழில் நிறுவனங்களில் நடக்கக்கூடிய மோசடி எங்களுக்கு விளங்குதில்ல பியோன்ல இருந்து பெரிய சிஇஓ e வரைக்கும் எல்லோரும் அதில் மோசடியில ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க பில்லிங்ல அதுல இன்வாய்ஸ்ல மோசடி நடந்து கொண்டுதான் இருக்குது டெக்ஸேஷன்ல மோசடி நடந்து கொண்டுதான் இருக்குது என்ன செய்ய இப்படி இல்லாம எங்களுக்கு வியாபாரம் செய்ய முடியாது என்ன செய்ய இப்படி செய்யாமல் எங்களுக்கு தொழிலை நடத்த முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எங்களுடைய மோசடியுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சமூகத்துடைய தலைவர்கள் அரசியலுடைய மோசடி நாம் தௌபா செய்யாத வரையில எவ்வளவுதான் ஆட்சி மாற்றங்கள் கொண்டாலும் தலைவலிக்கு தலவாணியை மாத்திரத போலதான் இருக்குமே தவிர ஒரு ஆரம்பத்தில் ஓ நல்ல அழகா இருக்கும் சிவோ செஞ்சதுக்கு பின்னால தலாக்கு பின்னால் ஒரு புதிய நோனா முடிச்சிருக்கிறாரு ஒரு ரெண்டு கிழமைக்கு பின்னால அவரை சந்திச்சு நீங்க கேக்குறீங்க எப்படி அப்பா புதிய நோனா மாஷா அல்லா சொல்லுவாரு இந்த நோனாண்டா எங்கட முந்திய நோனா விட நூத்துக்கு இருநூறு வீதம் நல்ல மாஷா அல்லா அதான் அவர் சொல்லுவாரு அவர் சொல்ற பதில் என்ன இருநூறு வீதம் நல்ல மாஷா அல்லா என் எல்லாம் தேவையும் பூர்த்தி செய்யறா நல்ல ஒரு மனைவி அப்பா எனக்கல்லா எனக்கல்லா கருணை செலுத்திட்டான் என்றுவாரு அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சரி தந்துச்சு பாருங்க என்ன சொல்லுவாரு பதில் ஓஹோ என்ன செய்ய நல்லன் தான் ஆனா குடும்பம் என்ன பிரச்சனைனா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் நீதமாக நடக்கும் போது அல்லாஹ் எப்பொழுதும் எங்களுடைய எல்லா துறையிலையும் எல்லா விவகாரத்திலையும் நிச்சயமாக அல்லாஹ் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன அமைதியும் அல்லாஹ் உண்டாக்குவான் நாங்க தரமாற மாட்டோம் என்ன நிலை இருந்தாலும் சரி நாம் நீதமாக நடந்து கொள்ளும் போது அல்லாஹ் எங்களுக்கு மன அமைதியை தருவான் இது அல்லாஹுடைய வாதாவாக இருக்குது அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் நாம் எந்தெந்த விவகாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ இந்த எல்லாம் விவகாரத்தில் அநியாயத்தை இல்லாமாக்க வேண்டும் மோசடியை இல்லாமாக்க வேண்டும் நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்றான் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எங்களால் அநியாயம் நடக்கக்கூடாது யாருக்கும் அநீதி இழக்கப்படக்கூடாது எல்லா மட்டத்தில் தொழிலாளி முதலாளி அன்புக்குரிய சகோதரர்களே முதலாளிகள் தன்னுடைய தொழிலாளிகளுடைய சரியான ஹக்கை நிறைவேற்றினார்களா ஒவ்வொருத்தரும் நாம் கேட்க வேண்டும் அப்படி இல்ல அல்லாஹ் நிச்சயமாக எங்களை சோதிப்பான் தொழிலாளிகள் முதலாளிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை ஒழுங்காக நிறைவேற்றார்களா அல்லாஹ் நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமாக திரும்பவும் எங்களை சோதிப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அநியாயத்தை அல்லாஹ் தன் மீது ஹராமா கேட்கிறான் அநியாயத்தை நான் என் மீது ஹராமாக்க இருக்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு மத்தியில அநியாயத்தை இழக்காதீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுப்பான் நாங்க உணர மாட்டோம் எங்களால நிறைய அநியாயங்கள் நடக்கும் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தான் என்றா அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தான் என்றா அதுக்கு ஒரு முடிவு இல்ல அதனால் அதிலிருந்து எங்களுக்கு தப்ப முடியாது அதனால் அதிலிருந்து எங்களுக்கு தப்ப முடியாது அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லது சமூகத்துடைய குடிமக்கள் சமூகத்துடைய கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லா கட்டத்திலிருந்தும் அநியாயமும் மோசடியும் இல்லாம ஆகணும் எங்களுடைய சீர்திருத்தம் நாம் மத்த சமூகத்தின் மீது விரலை காட்ட முன்னால் நாம் அவர்களுடைய குறைகளை பேசுவதற்கு முன்னால் அரசியல்வாதிகளுடைய குறைகளை மாத்திரம் பேசுவதற்கு முன்னால் நாம் எங்களுடைய குறைகளை நாம் பார்க்க வேண்டும் எங்களுடைய குறைகள் தான் இதுக்குரிய அடிப்படை காரணமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே இதை நாம் சீராக்க வேண்டும் எவ்வளவு அநியாயங்கள் தொழிலாளி முதலாளி குடும்ப மட்டத்தில் குடும்பங்கள்ல எவ்வளவு அநியாயம் திருமணமே ஒரு துலுமாக நிக்காஹ் என்றது இந்த காலத்தில் ஒரு துருமாக சில பகுதிகளில் நிகா என்றது ஒரு வியாபாரமாக மாறியிருக்கிறது சீதனம் என்றது அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு பேசுகிறோம் எவ்வளவு உலமாக்கல் உருவாக இருக்கிறார்கள் எவ்வளவு உலமாக்கல் பேசுகிறார்கள் ஆனால் இன்னும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து இந்த அநியாயமாக அநியாயமாக எடுக்கப்படக்கூடிய இந்த சீதனம் இன்னும் இல்லாம போகல எவ்வாறு அல்லாஹிடத்திலிருந்து எங்களுக்கு நீதத்தை எதிர்பார்க்க முடியும் இது இன்னும் இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே குடுக்கல் வாங்கல் அல்ல எவ்வளவு அநீதிகள் எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அந்த கட்டிங்கள் நடக்குது அது வியாபாரம் அது பிசினஸ் அதனால அது எங்களுக்கு அநியாயமாக விளங்குதில்லை அது ஒரு அநீதியாக எங்களுக்கு விளங்குதில்லை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மோசடி என்று சொல்ற நேரத்தில் அரசியல்வாதிகள் அல்லது பொது சொத்தில் மோசடி மட்டுமல்ல எல்லாத்திலையும் மோசடி எல்லா விவகாரத்திலையும் மோசடி அதில் நாம் ஒவ்வொருத்தரும் வீணாக எங்களோட பணங்களை வீண் விரியம் சேருதும் ஒரு மோசடி ஒரு துலும் அது ஒரு அநியாயம் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்திருக்கிறான் அதனால எனக்கு நினைச்சதை போல எனக்கு வீண் விரயம் செய்யலாம் என்றில்ல அதுவும் ஒரு மோசடி அது துலும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்திருக்கிறான் அதுக்கு எனக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது எனக்கு கீழே உள்ள மக்களை நாம் செய்ய வேண்டும் கீழுள்ள மக்களை கவனிக்க வேண்டும் எங்களுடைய எந்த ஒரு செயல்பாடும் மக்களுடைய உள்ளத்தை நோவிக்க கூடியதாக அமையக்கூடாது திருமணங்கள் மக்களுடைய ஏழைகளுடைய உள்ளங்களை நோவிக்க கூடியதாக அமையக்கூடாது எங்களுடைய எந்த ஒரு வைபவமும் எங்களுடைய எந்த ஒரு வாழ்க்கையுடைய எந்த ஒரு துறையும் மற்றவர்களுடைய உள்ளங்களை நோவிக்க கூடியதாக அமையக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த முறையில் அமைந்தால் அது ஒரு துரும் ஒரு அநியாயம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல ஒரு சமூகத்துடன் எங்களுடைய உறவு இருக்கும் போது அவர்களுடைய எங்களுக்கு கோபம் ஆத்திரம் என்று சொல்லி எங்களுக்கு அநீதியாக நடந்து கொள்ள முடியாது அவர்கள் ஒரு தவறை செய்தன்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு தவறை செய்ய முடியும் என்ற முறை இல்லை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய முறை கோவம் ஆத்திரம் எது வந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு எந்த முறையை காண்பித்திருக்கிறானோ அந்த முறையை செய்ததுதான் உலகளாவ ரீதியில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே பெருசில் நடந்த இந்த கார்டூனுடைய விடயம் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஆத்திரம் எங்களுக்கு கவலையாக இருக்குது வேறு யாரு சரி எங்களுடைய மார்க்கத்தை கொச்சப்படுத்தும் போது எங்கட ரசூலுல்லா செல்லல்லா அலி வசலம் அவர்களை கொச்சப்படுத்தும் போது எங்களுக்கு ஆத்திரமாக இருக்குது கவலையாக இருக்குது ஆவேசப்படுறோம் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நாங்க எங்கட மார்க்கத்தை நாங்களே கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்கட செயல்களின் மூலமாக நாங்களே கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வெளி சமூகத்துல முஸ்லீம்களை பத்தி இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் என்ன அல்லா எங்களுக்கு சொல்றான் நீதிக்கு சாட்சியாளர்களா ஆகுங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் சாட்சியாளர்களாக நாங்க இருக்கணும் கூனு கௌவாமீன் சுஹதா அபில் கிஸ்ட் நீதிக்கும் நியாயத்துக்கும் சாட்சி அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட ஒரு நிறுவனத்தை காட்ட முடியுமா இந்த நிறுவனத்துக்கு வந்து உங்களுக்கு நீதியை காணலாம் நியாயத்தை காணலாம் இன்னைக்கு உங்களுக்கு என்னை ஒற்றுமையை காணலாம் விட்டு கொடுப்ப காணலாம் ஒரு வீட்டை காட்ட முடியுமா அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கு உதாரணமாக நாங்க அமைந்தில்லை அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் எங்களுடைய எங்கள் நாங்க எங்கட மார்க்கத்தை நாங்களே கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களோட வியாபார செயல்களின் மூலமாக இஸ்லாத்தை நாங்க கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உறவின் மூலமாக இஸ்லாத்தை நாம் கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லா செல்லா அலி இஸ்லமை பின்பற்றக்கூடியவங்க அவங்களை நேசிக்க கூடியவங்க என்று சொல்லி எங்கட செயலின் மூலமாக நாம் அனாச்சாரமாக அநியாயமாக நடக்கும் போது இஸ்லாத்தை நாங்களே கொச்சப்படுத்துறோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் என்னண்டா முஸ்லீம்கள் என்றா யாரு பொய் பேசக்கூடியவர்கள் நவுதுபில்லா முஸ்லீம்கள் என்றா யாரு டிசிப்ளின் இல்லாதவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் பாதையில் அவர்களுக்கு செல்ல தெரியாது பாதையில் நடந்து கொள்ள முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு வெக்கமாக இருக்கு முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நகரங்களுக்கு வாழக்கூடிய இடங்களுக்கு நீங்க போயிட்டு பாருங்க பாதையுடைய டிசிப்ளின் இஸ்லாம் பாதையில நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒழுக்கத்தையும் சொல்லி தந்த மார்க்கம் தேவையில்லாம ரோட்ல நின்று கொண்டிருக்காதீங்க தேவையில்லாமல் நின்று கொண்டிருக்காதீங்க இன்னத்திற்கு இடைஞ்சலாக நின்று கொண்டிருக்காதீங்க அதுல கூட டிசிப்ளின் இல்ல வாகன பார்க்கிங்ல எங்களுக்கு டிசிப்ளின் இல்ல அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு விடயத்துல சப்ல தொழுகல சப்ல அலமது இல்லா அதுல டிசிப்ளின் இருக்குது எப்படி சப்ல டிசிப்ளின் இருக்குதோ ஒழுக்கம் இருக்குதோ அதே போல சமூகத்துல எல்லா நிலையிலையும் ஒழுக்கம் இருக்கணும் முஸ்லீம்கள்டா யார் என்று விளங்கி கொண்டிருக்கிறாங்க என்ற அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாத்தையும் பணத்துக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் பணம் கொடுத்ததையும் சாதிப்பார்கள் அண்மையில அன்புக்குரிய சகோதரர்களே நான் பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனேன் ஒரு வேலைக்காக வேண்டி எல்லா சாதாரண மக்கள் எல்லோரும் போயிட்டு போலில் இருந்து கொண்டு அவருடைய வேலைகளை செய்கிறார்கள் இதே கண்டத்துடன் ஒரு நபர் வந்தார் என் இடத்துல உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் நினைச்சேன் இவர் எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் இல்ல அப்படியா பாஸ்போர்ட் எடுக்கணுமா நீங்க எனக்கு டாக்குமெண்டேஷன் தாங்க நான் எடுத்தாரன் இல்ல இல்ல தேவையில்ல நானே செஞ்சு கொடுறேன் இல்ல அப்ப நான் பார்த்தேன் உங்களுக்கு என்ன சரி செய்யலாமா நாங்க பாக்குறது எல்லாத்திலையும் ஷார்ட் கட் எல்லாத்திலையும் லேசாக அவசரமாக அப்ப நான் சொன்னேன் சரி அப்படி உங்களுக்கு அந்த உதவி செய்யலும் என்ன செஞ்சு தாங்க அப்புறம் சொல்றாரு ஆனா ரெண்டாயிரம் ரூபா கஷ்ட ஆகும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா தந்தீங்கடா நீங்க இருக்க தேவையில்ல நான் எல்லா வேலையை செஞ்சு அந்திக்கு உங்களுக்கு கால் பண்றேன் உங்களுக்கு பாஸ்போர்ட் நான் கையில கொண்டாந்து தாரேன் அன்புக்குரிய சகோதரர்களே இது அநியாயம் இது துலும் எங்களுக்கு லேசிக்காக வேண்டி ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து எங்களை லேசை செய்கிறோம் நாம் அவ்வாறு தான் மற்ற இன மக்களை பழக்கி வைத்திருக்கிறோம் எங்களை பத்தியுள்ள இம்ப்ரெஷன் என்ன ஜிப்பாவோடையும் தாடியோடையும் வந்து நிக்கிறவர் அவர் பணம் கொடுத்து அவருடைய வேலையை செய்யக்கூடியவர் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபமும் ஆத்திரமும் இதுதான் அந்நியர்கள் எங்கள் மீது கோவப்படுறதுக்குரிய நியாயம் என்னண்டா நாம் அனைத்தையும் பணத்துக்கு வாங்க பார்க்கிறோம் நாம் அனைத்து விடயத்தையும் இன்ஃபுளுசின் மூலமாக அவருக்கு கால் பண்ணி இவருக்கு கால் பண்ணி அந்த மந்திரிக்கு கால் பண்ணி இவருக்கு கால் பண்ணி சாதிக்க பார்க்கிறோம் இது அநியாயம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செயலை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா யாரும் இதை பத்தி பேசுறதும் இல்ல இல்ல இது சர்வ சாதாரணமா ஆயிட்டு அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எங்களுடைய செயல்களை சீராக்க வேண்டும் நாம் நேரம் போம் எல்லா மக்களும் எந்த முறையில் அவருடைய சேவைகளை எடுத்துக் கொள்றார்களோ அதே முறையில் நாம் சேவைகளை வாங்கணும் நாங்க சாதாரணவர்கள் நாங்களும் பொதுமக்கள் நாங்களும் டெக்ஸ் கட்டக்கூடியவங்க தான் எல்லோருடைய அந்த நிலைக்கு வர வராத வரையில அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய நிலைப்பாட்டை சமூகத்துக்கு விளங்கப்படுத்த முடியாது இஸ்லாத்தை நாங்களே கொச்சப்படுத்திக் கொண்டு இன்னொத்தர் யாரோ ஒருத்தர் காட்டுனே வருந்தத்தோட பேஸ்புக்லயும் சோசியல் மீடியாலையும் அதை பாய்கட் பண்ணுவோம் இதை பாய்கட் பண்ணுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் எங்களோட சமூகத்தையும் எங்களுக்கு பாதுகாக்க முடியாது எவ்வாறு எங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துறது ரசூசல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சரியான முறையை கண்டித்து கொடுத்திருக்கிறார்கள் ரசூசல்லா அலிஸ்லமுடைய காலத்துல பதருடைய யுத்த உஹதுடைய யுத்தத்துக்கு ரசூசல்லா போகும் போது இடையில ஒரு முனாஃபிக்குடைய ஒரு முனாஃபிக்குடைய தோட்டத்துல கடந்துட்டு போனாங்க அந்த முனாஃபிக் குருடனாக இருந்தான் ஆனா அவருக்கு ஆத்திரம் ரசூலுல்லா இந்த இதுல போனதால ரசூ செல்லா அலிஸ்லம் மக்களை கொச்சப்படுத்தி ஏசி நான் அசிங்கப்படுத்தி பேசினேன் சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் ஆத்திரப்பட்டார்கள் அந்த அந்த முனாசுக்கை கொலை செய்ய முன் வந்தார்கள் ரசூ செல்லா சொன்னாங்க அவரை விட்டு விடுங்க அவருக்கு அதிகாரம் இருக்குது ரசூலுல்லா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அவர்தான் தலைவராக சலீபாவாக அமீராக இருக்கிறாங்க ரசூல் செல்லா அலிஸ்லாம் ராணுவ தளபதியாக இருக்கிறாங்க ஒரு கட்டளை அவங்கள கொலை செஞ்சிருப்பாங்க ரசூல் செல்லா சொன்னாங்க அவரை விட்டு விடுங்க அவருடைய கண்ணும் அவருக்கு கண்ணும் இல்ல அவருடைய உள்ளமும் என்னை குருடு அவர் ரெண்டுமே உள்ளமும் அவருக்கு உள்ளத்துல பார்வையும் இல்ல கண் பார்வையும் இல்ல அவரை விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் எங்களுடைய உணர்வுகளையும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் போது நாம் இதை வச்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர் குரானில் ஒரு பயங்கரமான ஆயத்து அல்லாஹ் சுபானு தாலா எங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தாரான் லா யா அல்லாஹ் நிராகரித்தவர்களுக்கு எங்களை பித்னாவாக ஆக்கிடாதே அல்லாஹ் அப்படின்ற அர்த்தம் என்ன நிராகரித்தவர்களுக்கு நாங்க முஸ்லீம்கள் காபிர்களுக்கு நாங்க முஸ்லீம்கள் எப்ப பித்னாவாக மாறுறது நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை சுமந்திருக்கிறோம் எங்களுடைய செயல்கள் அவங்களுக்கு பித்னாவாக மாறுறது என்று அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய செயல்கள் அவங்களுடைய ஈமானுக்கு அவங்க எங்களோட செயல்கள் எங்கட சமூகத்துடைய நடைமுறைகள் அவங்களோட ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் தடையாக்காதே அல்லாஹ் எங்களை மன்னி என்ற இந்த துவாவை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தாரான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காலத்தில் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் நாம் அந்நியர்களுக்கு ஒரு பித்னாவாக மாறியிருக்கிறோம் அந்நியர்களுக்கு ஒரு பித்னாவாக மாறியிருக்கிறோம் நல்ல சாதாரணமாக வாழக்கூடியவங்க இஸ்லாத்தை பத்தி தெரியாதவங்க முஸ்லீம்களை பத்தி தெரியாதவங்க எங்களை பத்தி கொடுக்கப்படக்கூடிய இம்ப்ரெஷனை பார்த்து அன்புக்குரிய சகோதரர்களே அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வரமாட்டார்கள் எங்களுக்கு சிலர் சொல்றது இல்ல அது ஊடகம் மீடியா தான் அதை செய்து அன்புக்குரிய சகோதரர்களே மீடியா முப்பது வீதம் செஞ்சா எழுபது வீதம் நாங்க தான் மீடியா முப்பது வீதத்தை செய்து எழுபது வீதம் நாங்க செய்யறோம் அதனால அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபானோ தாலா நம் அனைவரும் விரும்பின ஒரு மாற்றத்தை நம் அனைவரும் விரும்பின ஒரு விடயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் நாம் துவா செய்தோம் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நாங்க விரும்புற ஒரு விடயத்தை தந்தால் நாங்க துவா செஞ்சு நாங்க கேட்ட ஒரு விடயத்தை தந்தா அதுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்க வாழணும் அப்படி நன்றி இல்லாதவர்களா வாழ்ந்தோம் என்றா அல்லாஹ் எங்களை சோதிப்பான் மூசா அலி இஸ்லாத்துடைய மக்கள் சில துவாக்களை கேட்டாங்க அல்லா சொன்ன நான் கொடுப்பேன் அவங்க அதை நிராகரித்தாங்க நான் தண்டிப்பேன் ஈசா அலி இஸ்லாத்துடைய மக்கள் துவாக்களை கேட்டாங்க சொன்ன நான் அவங்களுக்கு கொடுப்பேன் ஆனா அவங்க அதை நிராகரித்தான் நான் தண்டிப்பேன் நிராகரிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தந்த அந்த நியமத்தை அதுக்கு நாம் நாம் தௌபா செய்யாமல் திரும்பவும் அல்லாஹ் தனமாக வாழ்றதுதான் எங்களுடைய நிராகரிப்பு ஒல்லல்லா சுபஹானு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எல்லா நிலையில நீதமாக யாருக்கும் அநியாயம் இழக்காமல் எங்களால் யாருக்கும் இடைஞ்சல் உண்டாகாமல் ஒரு நீதமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தவர்களுக்கும் அல்லாஹ் நீதியையும் நியாயத்தையும் அல்லாஹ் வழங்க வழங்குவானாக எங்களோட உணர்வுகளை முகமைப்படுத்தி எங்களோட உணர்வுகள் அல்லா விரும்பக்கூடிய முறை வெளிப்படுத்தக்கூடிய சமூகமாக அல்லா ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்